వేహా పరంతే యోది విక్రమాది తదాహేదీదేను సూత్రం తత్రాభియే యహం సంధి కార్తతే ఐదు నాది ఎదనియా న దారగా హ తాబర ఏ తాబర యోది విక్రమాది తదాహేదీయకే ఈ సూత్రం వదతే ఆత్ర శేంగ యోది విక్రమాది తసి కార్తః యోది బ్రహ్మ తదోపక్రమ బ్రహ్మ కారణే చిర్తః प्रकृति ब्रह्म कारणिका ब्रह्म कारणिका इदेवं तत्र परिसरं पृच्छति अजामेकां रुदति शुक्लकृष्णां इत्यस्य अजात्वम् उक्तं न जायते इत्यजा तस्य कार्यत्वेन आसीत् इत्युच्यते ज्योतिरुपनिका इति सूत्रेण ज्योतिकारणत्वम् उच्यते इदानीं कार्यत्वम् उच्यते प्रकृतेः कारणत्वम् उच्यते कार्यत्वम् उच्यते कर्मनिर्वाहः प्रकृतेः زين عادات فيها وقتو كم كم بلدي دي؟ नीति तो मर दी ब्रह्म कहानी का जैसे है ब्रह्म है ब्रह्म जनित मुख्य थे इतने अजनित मुक्तम अल जनित मुक्तम कथम अजनित जनित च इदावधि विरो परस्पर विरोधः एव मासिकं ज्ञान इदानीं नाम भक्ति प्रियां निरञ्जन स्वरूपाम् आमा عدم إقامة السجلة عدم تذكرتها நஜாயதேச்சதா அதே நித்தியத்துவம் வருது பிரம்மகாரணி ஆயிடுச்சு பிரம்மஜன்யத்தும் முக்தம் இது பிரம்மஜன்யத்தை அஜன்யத்தை உயர் விரோதா அப்படின்னு பரஸ்பர விரோத பகுதி அசிய பூர்வ விஷயத்தை சமாதானம் உத்தம சுவாமி விதிவாயுதம் இந்த அர்ப்பணை இவம் ஆசங்காங்கிருத்வா அது சமாதானம் அஸ்தி సూక్ష్మజ సమాధానం న్యాయదానే ఇది అవద్భివాయితం అస్య పూర్వక్షస్య సమాధానం న్యాయదానే లేశగా ప్రతివాయితం తం లేశ అనుసృత్య రథమిటికాయాం మిశ్రితమస్తి ఇది तावत् सर्वं रत्नपेटिकायां मिश्रितम् इति तैः नोक्तं तद् रत्नपेटिकायाम् अस्ति समाधानं प्रकृतिः प्रथमतः मूलद्रव्यं प्रकृतिः प्रकृत्यनन्तरं तमः अपरां அகங்காரம் ஏந்தத்தை வளர்த்தது தர்மம் பிரீதித்வாவஸ்தா இருந்த பிரீதித்வாவஸ்த பிரீதித்வாவஸ்தா மிக மகத்வாவஸ்தா ஜாயித்து மகத்வாவஸ்தா அனந்தரம் அகங்காரத்வாவஸ்தா ஜாயித்து அத்த ரீதி பரிகாரம் சொன்னேன் பிரீத்வாவஸ்தா ஜாயித்து தந்தர் மகத்வாவஸ்தா இவங்க இவங்களுக்கு கிரமகா டிஜிதாச்சாரிய சுவாமி அத்த ஏவம் சபாயாம் பூர்வஷ பூர்வஷகிருதா பிரீத்வாவஸ்தா காரணம் கசிய கசி காரணம் మిగతా కాలం మిగతా సమృద్ధి